الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اتقى أما بعد قال الله تعالى بعد عز الله من الشيطان الجديم بسم الله الرحمن الرحيم قضى ربك أن لا تعبد إلا إياه وبالوالدين إحسانا قال النبي عليه الصلاة والسلام لا يدخل الجنة قاطع أو كما قال عليه الصلاة والسلام நமது அன்பிற்கும் மரியாதைக்குரிய விழாவின் தலைவர் அவர்களே சொந்த பந்தத்தை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு பணித்திருக்கிறார்கள் சகோதரர்களை சொந்த பந்தங்கள் என்று சொல்லும் பொழுது சொந்தம் என்றால் என்ன பந்தம் என்றால் என்ன சொந்த பந்தத்திலே இரண்டு வகை இருக்கிறது ஒன்றிருக்கிறது நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகள் இந்த வரிசை சொந்தம் ஒன்று இருக்கிறது இது நான் விரும்பாமலேயே அதுவாகவே இயற்கையாகவே ஏற்படுகிற சொந்தம் இந்த சொந்தம் உடல் உறுப்புகளை போல நம்முடைய உடலிலே இருக்கிற உறுப்புகள் இருக்கிறதே கண் இருக்கிறது கால் இருக்கிறது முகம் இருக்கிறது கை இருக்கிறது கால் இருக்கிறது இதே போல நம்முடைய தாய் தந்தை சகோதரர்கள் நம்முடைய உடல் உறுப்பை மாற்ற முடியாது சாதாரணமாக மாற்ற முடியாது அது இருக்கிறபடிதான் இருக்கும் இதே போல எனக்கு இந்த அண்ணன் பிடிக்கவில்லை ஆகையினாலே நான் மாற்றிக்கொள்ள முடியுமா எனக்கு இந்த தம்பி ஒத்து வரவில்லை ஆகையினாலே நான் வேறு தம்பி விலைக்கு வாங்கிக் கொள்ள முடியுமா எனக்கு இந்த தாய் பிடிக்கவில்லை என்பதற்காக வேறொரு தாய் உலகத்திலே கிடைப்பாளா அப்படி நினைக்கிறதா இல்லையே எப்படி உடல் உறுப்புகளை மாற்ற முடியாதோ அதே போல நம்முடைய மாற்ற முடியாத சொந்தங்கள் ஒன்று இருக்கிறது இது ஒரு சொந்தம் இன்னொரு சொந்தம் இருக்கிறது மாற்ற முடிந்த சொந்தம் ஆனால் மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மாற்ற முடியும் ஆனால் மாற்ற முடியும் என்பதற்காக அது தரத்திலே குறைந்தது என்று நினைக்கக்கூடாது நம்முடைய தரத்தை அந்த சொந்தம் உயர்வாக்குகிறது ஏனென்றால் சில சமயத்திலே மாற்ற முடியும் என்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு இந்த சொந்தம் மிக சாதா மிக இலகுவான சொந்தம் என்று யாரும் நினைத்து விடக்கூடாது இந்த இந்த இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே நம்முடைய மரியாதையை கூட்டுகிற சொந்தம் அந்த சொந்தம் தான் மனைவியின் மூலமாக ஏற்படுகிற சொந்தம் மனைவி என்பது பின்னாலே வருகிறவர் அதாவது ஒரு வயதுக்கு பின்னாலே திருமணம் செய்து கொடுக்கிறோம் அந்த மனைவி மனைவியாக ஆனதற்கு பின்னால் தான் மாமியாருக்கு மருமகனின் மீது அளவிடாத அன்பு ஏற்படுகிறது அது வரைக்கும் மாமியார் இல்லை மாமனார் இல்லை இது பின்னாலே உண்டாகிற சொந்தம் ஒன்று இயற்கை சொந்தம் மற்றொன்று செயற்கை சொந்தம் இயற்கை சொந்தம் என்பது உடல் உறுப்புகள் போல செயற்கை சொந்தம் என்பது நாம் உண்டு பண்ணிக் கொள்ளுகிற சொந்தம் இதைத்தான் நான் சொன்னேன் நாம் மாற்றிக்கொள்ள முடிந்து சொன்னோம் எப்படி போல நம்முடைய ஆடையை போல இந்த ஆடை நான் வேண்டுமானால் அறுக்கடைந்து விட்டால் நான் மாற்றியும் கொள்ளலாம் அதை நான் வெள்ளையாக்கி போட்டுக் கொள்ளலாம் இந்த உதாரணத்தை நான் சொல்லவில்லை குரானில் அண்ணா சொல்லுகிறான் ஹுன்ன ரிபா சுண்ட கும்பான் சுண்டிபா சுண்ட ஹுன்ன நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள் கணவர்களை நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடைகளாக இருக்கிறீர்கள் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடைகளாக இருக்கிறார்கள் இந்த உலகம் உலகத்தையே அல்லாஹவை தவிர அவர் சொல்ல முடியாது இந்த ஒரு உதாரணம் அல்லாஹ் லிபாஸ் என்ற வார்த்தை சொல்லுகிறானே இதை வைத்துக் கொண்டே உபசிகள் எத்தனையோ விளக்கங்கள் எழுதியிருக்கிறார்கள் ஏனென்றால் லிபாஸ் இருக்கிறத மனிதன் ஆடை அணியாமல் வீதியிலே நடந்தால் அவனை என்ன சொல்லுவார்கள் ஆடை அணியாமல் வீதியிலே நடந்தால் என்ன சொல்லுவார்கள் அவனை இருக்கன் என்று சொன்னால் கூட போதாது அரக்கு இருக்கன் என்று சொல்லுவார்கள் அதாவது முழுசுக்கு மேல அரை ஒன்றரை கிருக்கண்ட இருக்கும் அறையில இன்னும் பாதி நல்ல வெள்ள அர்த்தம் அதுக்கு அரை கிருக்கணும் ஒரு இருக்கிற நாய் அதுக்கு மேல அரை கிருக்கிறாங்க அவனுக்கு தான் அரை கிருக்கன்னு பேரு அந்த ஒண்ணை விட்டுட்டு சொல்றாங்க அவ்வளவுதான் சில சமயத்துல இப்ப என்ன விலைன்னு கேட்டா தந்தை என்ன விலைன்னு கேட்டா இருபத்தி ஆறு ரூபாய்ன்னு சொல்லுவாங்க கிராமம் என்ன விலைங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் அதுக்காக வெறும் இருபத்தி ஆறு ரூபாய் எடுத்துட்டு போய் தங்கிட்ட கிடைக்குமா இந்த காலத்துல இருபத்தி ஆறு ரூபாய்க்கு நல்ல விளக்குமாறு கிடைக்குது இந்த நல்ல நீளமா இருக்க ஒரு வழக்கமாறு அதுக்கே இருபத்தி ஆறு ரூபாய் விலை அங்கே எங்களுக்கு கிடைக்க போகுது இருபத்தி ஆறுக்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால் நானூத்தி இருபத்தி ஆறுன்னு அர்த்தம் நான் ஒரு வெற்றி சொல்றது பழக்கம் இதே போல அரக்கிருக்கனுக்கு ஒண்ணு முடிஞ்சு இப்ப அரையாயிருக்கிறான் அர்த்தம் ஆடை அணியாமல் போனால் அரைக்கிருக்கு என்று சொல்லுவார்கள் ஆடை இல்லாத மனிதன் ஆடை மனிதன் அந்நாசுபில் லிபாஸ் மனிதர்கள் ஆடையை கொண்டுதான் மதிக்கப்படுகிறார்கள் நம்ம பாக்கிறோமே ஒருத்தர் பெரிய லிபா போட்டிருக்கிறார் சிறப்பா கட்டியிருக்கிறார் அந்தஸ்தாக இருக்கிறார் அவரை பார்த்த உடனே வாங்கன்னு எதிர்த்திருப்போம் நம்ம இடத்துல உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் வந்தார் அவருடைய தோற்றத்தை முதல்ல பார்ப்போம் அவருடைய ஆடையை கொண்டுதான் அவரை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார் அவருடைய ஆடையை வைத்து அவருடைய அந்தஸ்தை நிர்ணயம் செய்கிறோம் ஒரு விருந்து நடந்துச்சு ஒருத்தர் பாவ அபராணி சாதாரண சட்டை போட்டிருந்தார் கிழிஞ்சு போன சட்டை அவர் போய் விருந்துல உட்கார்ந்தார் எல்லாரும் இந்த காலை பிடிச்சி கையை பிடிச்சி வெளியே எடுத்து விட்டான் பின்னால கடைசியில வந்து சாப்பிடுது அந்த காலத்துல பழக்கம் இருந்துச்சு இப்போ எப்படி சில ஆடைகள் ஆபரணங்கள் கடையில வாடகைக்கு வாங்குறாங்க அதே போல ஆடைகள் வாடகைக்கு கிடைக்கிற பழக்கம் இருந்துச்சு இவர் போய் மன்னர் அணிகிற ஆடைகளை ஒரு நல்ல கிரீடம் அதே போல ஒரு பெரிய மன்னருடைய ஆடை இதெல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு வந்தார் இருந்து இப்ப அவரை பார்த்த உடனே என்ன செய்வாங்க ரெண்டு மூணு பேர் வெளியே போய் வாங்க கையை பிடித்து கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சாங்க முதல்ல கையை பிடி வெளியே இழுத்து விட்டாங்க இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாங்க சாப்பாடு வச்ச உடனே இவர் என்ன செய்தார் தன்னுடைய தலப்பாவை கலக்கி வச்சு சாப்பிடுன்னு சொன்னாங்க அலப்பாவை கழட்டி வச்சு நீ சாப்பிடுன்னு சொன்னார் ஏன் எனக்கு சாப்பாடு கொடுக்கறதா முதலே கொடுத்திருப்பாரு இப்ப இவர் சாப்பாடு கொடுத்தது யாருக்கு எனக்கு இல்லை எனவே தலப்பாவுக்கு அடையாளி சாப்பிடும் மனிதர்கள் ஆடையை கொண்டு நிர்ணயிக்கப்படுகிறார்கள் ஆனா புரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காங்க ஆனா சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆடைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் சில இருக்கிறார்கள் ஆடைகளுக்கு அப்பாற்பட்டவர்கள் வெறும் ஒரு கீழ ஒரு துண்டு மேல ஒரு துண்டு தான் போட்டிருப்பார் ஆனால் அவர் மிகப்பெரிய ஆத்மாவாக போட்டப்படுவார் அவர் ஏன் ஆடை அணியிலே அவர் ஒரு பெரிய ஜிப்போ போடல தலப்பா போடல மேல ஒரு துண்டு போட்டிருக்காரு அவருக்கு திரையெல்லாம் இருக்கு நாட்டுல பாக்குறோம் ஏன் அவர் ஆடை போட்டதே மொட்டை தலையா இருக்கிறாரு மொட்டை தலைக்கும் இந்த மரியாதை கிடைக்கும் அது ஆடைக்கு அப்பாற்பட்டவர்களுக்குள்ள பேச்சு சாதாரணமாக மனிதர்களுக்கு ஆடை வைத்துத்தான் நிர்ணயம் எனவே ஆடையும் என்று அல்லாஹுத்தார சொன்னது இருக்கிறது அதை கொண்டு உங்களுக்கு கௌரவம் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது அதை கொண்டு உங்களுக்கு பெருமை கிடைக்கிறது அந்நாசு பில்லிபார் முன்னறிவா இருக்கும் ஆகிய இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே செயற்கை நாம் உண்டு பண்ணிக் கொடுக்கிற சொந்தம் இதை மாற்ற வேண்டுமானால் மாற்றலாம் ஆனால் மாற்ற வேண்டும் என்று நானும் சொல்லவில்லை அல்லாவும் சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லாத ஒன்றை நான் சொல்லவும் தயார் இல்லை மனைவியை மாற்றலாம் எனக்கு பிடிக்கல நிர்பந்தமான நிலை தேவைப்பட்டால் மனைவியை விட்டுவிட முடியும் இந்த மனைவியை விட்டுவிட்டு ஒரு மனைவி உண்டாக்கிக் கொள்ள முடியும் இதே போல எப்போ மனைவியை விட்டு விட்டாரோ இனி அவர் மனைவியாக அவர் இருப்பார் இவர் இருப்பார் ஆனால் அவருக்கு இவர் கணவரும் அல்ல கணவருக்கு அவர் மனைவியும் அல்ல எப்ப மனைவி மனைவியாக இல்லையோ மாமியார் மாமியாரும் இல்லை மருமகன் மரும் மாமனார் மாமனாரும் இல்லை மருமகன் மருமகனாகவும் இல்லை வைத்துனர் வைத்துனராகவும் இல்லை மச்சான் மச்சானாகவும் இல்லை இப்ப மச்சான் எல்லாம் கூப்பிட முடியாது அது முடிஞ்சு போயிடும் சொந்தம் முடிஞ்சு போயிடும் இது நாம் உண்டாக்கிக் கொள்ளுகிற சொந்தம் ஒன்று அல்லாஹுவாக உருவாக்கி தருகிற சொந்தம் ஒன்று இரண்டு சொந்தங்கள் இருக்கிறது இரண்டு சொந்தங்களிலே இரண்டாவது சொந்தம் இருக்கிறதே அதை பற்றி பின்னாலே சொல்கிறேன் முதலாவது சொந்தம் இருக்கிறதே அல்லாஹு சொல்லுகிறான் சகோதரர்கள் சகோதரர்களை உண்மையிலே அரபி படிக்க வேண்டும் அல்லாஹுடைய அரபியிலே இருக்கிறது நேரம் இல்லை என்று சொல்லுவது இருக்கிறதே நேரம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் அதற்கு தகுந்த மாதிரி அமைக்கிறது என்பது அல்லாஹ் மீது சத்தியம் செய்து நான் சொல்ல முடியும் சில பேர் சொல்லுகிறார்கள் எனக்கு பரவத்தோக்கு நேரம் இல்லை என்று ஆனால் சில வியாபாரிகள் வைக்கிறார்கள் அவர்கள் தவிர்த்து விடாமல் சொல்கிறார்கள் வியாபாரம் செய்கிறார்கள் ஒன்றிலே பல வியாபாரம் செய்கிறார்கள் நீங்கள் இந்த சமுதாயத்தின் நாட்களை பார்த்தால் சில பல வியாபாரிகள் இப்படி இருக்கிறார்கள் பல வியாபாரங்கள் செய்கிறார்கள் ஐந்து நேரம் ஜமாத்தோடு தருகிறார்கள் ஒரு பெரிய வியாபாரியை பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் சந்தித்து இருக்கிறது அவர் பெரிய வியாபாரி அந்த அதே நேரத்தில் அவர் சொன்னார் நான் இருபத்தைந்து வருடமாக மஸ்திதிலே ஜமாத்துடனே தவிர தொழுவதில்லை எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது இருபத்தஞ்சு வருஷமா அவர் பார்த்தாயிட்டார் இருபத்தஞ்சு வருஷம் அப்ப சொல்லும் போது அவர் சொன்னார் இருபத்தைந்து வருஷமாக நான் ஒன்றிருக்குது தொழுகையை விட்டதில்லை இன்னொன்றிற்கு ஜமாத்தோடு தொழுதிருக்கிறேன் ஜமாத்து இப்ப நம்ம எல்லாம் ஜமாத் தொழுகிற மாதிரி எப்போ நம்ம போற நேரத்தில் நம்ம ரெண்டு பேரை கூட்டு ஜமாத்த தொழுதுக்கிறது ஆஹா இதை படி ஜமாத் அப்படி இல்லைங்க மஸ்ஜிதில் நடக்கிற ஜமாத்தோட தொழுகணும் அதுதான் அசல் நாமளாக தொழுக வேண்டியது வந்து தனியா தொழுகணும் ஜமாத்த தொழுகிற அசல் இல்லை ஏதாவது நிர்பந்தம் ஏற்பட்டால் இரண்டாவது ஜமாத்து நடத்தலாமே தவிர நிர்பந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் இவர் பாட்டுக்கு சௌரியத்துக்கு இருந்துட்டு இவர் வேலை வெட்டி எல்லாம் வெற்றி வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு வேலை வெட்டி எல்லாம் முடிச்சுட்டு வெட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இவர் ஜமாத பஸ்ஸிற்கு போறார் இவரே ஒரு ஜமாத்து நடத்துகிறார் இது இல்லை ஜமாத்தா அதனாலதான் நம்முடைய சிக்கை கிதாபுகள்ல இரண்டாவது ஜமாத்து நடந்தது மக்ரூ எழுதியிருக்கு மக்ரூஹுன்னு மட்டுமில்லை நன்றாக ஆராய்ச்சி செய்தால் செய்கிறது அது மக்ரூஹை தகரையும் கிட்டக்கட்ட ஹராம் என்ன ஜமாத்து நடத்த வேண்டிய அவசியம் இல்லை மஸ்ஜித் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் மஸ்ஜிதிலே நடக்கிற ஜமாத்தோடு போய் தொழுக வேண்டும் முடியல முடியல என்பது நாமாக உண்டாக்கிக் கொண்டது எனக்கு முடியும் என்று முடிவு செய்யுங்கள் அல்லாஹத்தால் ஆக்கி திறக்கிறார் அவர் சொன்னார் இருபத்தைந்து வருஷமாக ஆனால் அதே நேரத்திலே மிகப்ப அதாவது அதிகம் பிரயாணம் செய்கிறவர் அவர் அப்பொழுது நான் இடத்தை கேட்டேன் நீங்கள் பிரயாணம் எப்படி செய்வீர்கள் அப்பொழுது அவர் சொன்னார் நான் பிரயாணம் செய்வதாக இருந்தால் ஒன்று இஷாவிற்கு பிறகு பதிலுக்கு முன்னாலே போய் சேர்க்கிற பிரயாணமாக இருக்கும் இருக்கிறது இஷாவிற்கு பிறகு ஏறக்குறைய பத்து மணி நேரம் இருக்கிறது ஜாவிற்கு பிறகு புறப்பட்டு சென்னைக்கே போய் சேர்ந்து விடலாம் அப்படி நான் பிரயாணம் செய்வேன் அல்லது பதிவு கொண்டு பிறகு புறப்பட்டு பொகருக்குள்ளே பிரயாணம் செய்வேன் அங்கு ஆறு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் இருக்கிறது இதற்கிடையில் நான் வேறு நேரத்தில் பிரயாணம் செய்வதில்லை லோகருக்கு பிறகு பிரயாணம் ஆரம்பிச்சுட்டு அதாவது அசர் வந்திருக்கேன் லோகருக்கு பிறகு அசர் வரும் தெரியாம நீங்க என்ன நினைச்சிருந்தீங்க லோகருக்கு பிறகு பதில் வரும் நினைச்சீங்க ஏங்க பஸ் வேணும் லோகருக்கு பிறகு பதில் வரும் ஏறி உட்கார்ந்தீங்க லோகருக்கு பிறகு அசர் தான் வரும் அதே அசருக்கு பிறகு ஏறி உட்கார்ந்து மதுரை வந்துருக்கு மதுரை போறாங்க என்ன வரும் தகஜில வரும் மதுரை வரும் அது ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல வரும் போகிறதுக்கு அசருக்கு அசருக்கு ஒன்றரை மணி நேரம் தான் மதுரை தெரியும் இது வந்து புது விஷயம் இல்லையே அதே போல மதுரைக்கு பிறகு ஏறி உட்கார்ந்து நான் ஜமாத் இல்லை அவர் சொல்றார் நான் போகிறதுக்கு பிறகு பிரயாணமே செய்வதில்லை அது மீறி நிர்பந்தமாக பிரயாணம் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் இரண்டு தூரம் போக வேண்டியதா இருந்தாலும் நான் கேட்பேன் நுகருக்கு பிறகு ரெண்டு மணிக்கு புறப்படுகிறேன் ஐந்து மணிக்கு அசர் ஜமாத்து நடக்கும் என்று தெரியும் என்றால் நாலரை இருந்து இந்த பஸ் எந்த ஊருக்கு போய் சேருமோ அந்த ஊருக்கு கிட்ட எடுத்து ஏறிக்கொள்ள வேண்டும் செய்ய முடியுமா முடியாத சகோதரர்களை நாம் நினைத்தால் செய்ய முடியும் நிச்சயமாக நாம் நினைத்தால் செய்ய முடியும் எனக்கு எதற்கு அரபி படிக்க வேண்டும் என்று நீங்கள் நினையுங்கள் நிச்சயமாக முடியும் ஏன் முடியாது அதற்கு நேரம் கிடைக்கும் நேரத்திலே அல்ல பறக்க செய்கிறான் அவர்கள் சொன்னது போல ஒரு கிளாஸ் பாலை எண்பதுக்கும் அதிகமானவர்கள் குடித்திருக்கிறார்கள் எப்படி அது எப்படி என்று சொல்ல தெரிந்தால் அதற்கு பெயர் வரக்கத்தை அல்ல எப்படி என்று சொல்ல தெரியாமல் இருப்பதற்கு பெயர் தான் வரக்கத்தை அது அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் சொல்லுகிறான் அல்லாஹ் தீர்ப்பு செய்கிறான் அதான் என்று சொன்னால் ஆதி என்று சொல்கிறோமே ஆதி என்று சொன்னால் தீர்ப்பு செய்ய கவா ரப்புக்க உன் உங்களுடைய ரப்பு தீர்ப்பு செய்கிறான் என்ன தீர்ப்பு செய்கிறான் அல்லா தாபுது இல்லா இல்லா அவரை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது நீங்கள் அல்லாஹை தவிர யாருக்கும் இபாதத்தை செய்யக்கூடாது பதில் வாலிதேன் எஹ்சானா நான் சொல்ல வருகிற விஷயம் அடுத்ததுதான் பதில் வாலிதேன் எஹ்சானா தாய் தந்தையருடன் எஹ்சானுடைய முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் தாய் தந்தை அல்லாஹிற்கு அடுத்து தாய் தந்தையுடைய ஸ்தானம் இருக்கிறது என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் சொந்தங்களிலே ஆகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையுடைய சொந்தம் நாம் கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையுடைய சொந்தம் நாம் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையுடைய சொந்தம் நம்முடைய மனதினுடைய அடித்தளத்திலே இடம் பிடிக்க வேண்டிய ஆகப்பெரிய சொந்தம் தாய் தந்தையுடைய இதை பற்றி சொல்லுவதற்கு முன்னாலே அல்லா தாபுது இல்லா ஐயா பதாரம் புக்க பதாரம் புக்க எனக்கு என்ன வார்த்தை என்று சொல்வது என்று தெரியவில்லை அல்லாஹ் தீர்ப்பு செய்துவிட்டால் இதற்கு மறு தீர்ப்பில்லை மறுபரிசீலனை இல்லை இதற்கு ஒரு இன்னொரு மசோதா கிடையாது இன்னொரு ஆலோசனை கிடையாது இது அல்லாஹுடைய ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு இதை அகில உலகமும் சேர்ந்து மாற்ற முடியாது இது அகில உலகமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது அல்லாஹுடைய தீர்ப்பு என்ன குரான் முழுவதுமே அல்லாவுடைய தீர்ப்பு தானே குரானில் இருக்கிற அத்தனை அல்லாஹுடைய தீர்ப்பு தானே குரானுடைய அத்தனை எழுத்துக்களும் அவருடைய தீர்ப்பு தானே ஆனால் அதுவெல்லாம் தீர்ப்பென்றாலும் கூட சில சமயத்திலே நாம் நம்முடைய மாணவர்களுக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ செல்லும் போது சொல்லுகிறோம் இங்கே இங்க போ அங்கே வா இதை செய்ய அதை சில சமயத்தில் கொஞ்சமா நான் சொல்றேன் நீ செய் இதுவரைக்கும் நான் நீங்க சொல்லாம உங்களுக்கு இருந்த ஜின்னா சொல்லிட்டு இருந்துச்சு நான் சொல்றேன் நீ செய்யல முந்தி நீங்க தான் சொன்னீங்க இப்போ நீங்க தான் சொல்றீங்க பின்னாடி நான் என்ன அர்த்தம் இந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் என வழங்குறதுக்காக நான் இது உதாரணம் இதுபோல குரான் முழுவதுமே அல்லாஹுடைய கதாபான் ஆனால் இங்க அல்லா சொல்லுகிறான் கதாரப்புட்டேன் அதுவும் நான் தீர்ப்பு தீர்ப்பிட்டேன் சொல்ல உங்களுடைய ரப்பாகியில் நான் தீர்ப்பு செய்கிறேன் மறந்து விடாதீர்கள் இதுல முதல் விஷயம் அல்லா தாரா சொன்னா அல்லா தாபுத்தா ஐயா அவனை தவிர வணங்கக்கூடாது இவ்வாறு அவனுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டும் உமர்சா அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள் சில பேர் அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் நம்புவோம் அல்ல சில பேர் அல்லா ரசூல் சொன்னதை மட்டும்தான் நம்புவோம் சில பேர் இமாமல் சொன்னதை எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சில பேர் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சந்தா செய்துதான் தீருவோம் என்று சொல்லுகிறார்கள் இப்படிப்பட்ட சிறப்புமான நேரத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் இதைத்தான் சொல்ல விரும்புகிறேன் அல்லா ரசூல் அல்லாதவர்களுக்கு செல்வா செய்துதான் தீருவோம் என்று சொல்லுகிறார்களே இது பற்றி விளக்கம் தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் இது போல அல்லாஹ் சொன்னதைத்தான் நம்புவோம் ரசூல் சொன்னதைத்தான் நம்புவோம் இதற்கெல்லாம் விளக்கம் கேட்க வேண்டும் குழப்பமான நிலை என்று சொல்கிறார் இது போல பல விஷயங்கள் இருக்கிறது நான் சொல்லுகிறேன் சகோதரர்களே இதுவெல்லாம் தெளிவான விஷயம் அல்லாஹ் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் அல்லாஹுக்குத்தான் செல்லா செய்ய வேண்டும் இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கே சந்தேகமா அல்லா அல்லாதவர்களுக்கு செல்லா செய்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ அவர்கள் செய்கிறார்கள் அது அவர்களுடைய அறியாமையாக செய்கிறார்கள் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் மோசத்தில் கௌமி உண்டாயாலும் என்னுடைய இந்த கோவுக்கு என்னுடைய இந்த சமுதாயத்துக்கு நீ மன்னிப்பு தருவாயாக உண்டாயாலும் அவர்கள் அறியாமல் செய்கிறார் அதனால் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்போம் ஆனால் அதே நேரத்திலே அவர்களுடைய தவறை அவர்களுக்கு உணர்த்தாமல் இருக்கிறார் அல்லா அல்லாஹ் யாருக்கும் பதா செய்கிறான் என்று குரானில் எங்கே இருக்கிறது அதீசிலே தெளிவான சட்டங்கள் இருக்கிறது தெளிவான ஹதீஸ்கள் இருக்கிறது அல்லா அல்லாஹ் யாருக்கு உண்டாலே புரியக்கூடாது சலாம் சொல்லும் போது கூட சொல்லுங்களேன் இந்துக்கலாம் சொல்லக்கூடாது ஏனென்றால் நான் ஒரு அல்லாஹுக்கு முன்னாலே மட்டும்தான் புரியேன் இந்த உலகத்தில் யாருக்கு முன்னாலும் நான் புரிய மாட்டேன் அப்படி புரிந்தால் நான் நீனாக இருக்க மாட்டேன் எந்த கவலுக்கும் சதா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை எந்த மனிதனுக்கும் சதா செய்வதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை எந்த மனிதனுக்கு முன்னாலும் அல்லாஹுவை போல் புரிவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை தெளிவான அதிக இருக்கிறது தாமுகாக தன்னை ஏற்றுவதாக ராமத்தில் மதா தான் செல்வதை பெரியாருக்கு கெட்ட பழக்கம் நான் பேசினா வேணுமே இருபது நிமிஷம் கிட்டாரு நாற்பது நிமிஷம் அதெல்லாம் தெரிஞ்சுட்டாரு பக்கத்துல ஒரு யாராவது யாருக்காவது சஜிதா செய்யலாம் என்று சொன்னவராக இருந்தால் இந்த லவ் இருக்கிறதே லவ் என்ற வார்த்தை லவ் இங்கிலீஷ் இருக்கு இல்ல அரபி லவ் லவ் குன்துஹா ஒரு லவ் தத்தகு பாப ஷைத்தான் லவ் என்ற வார்த்தை இருக்கிறது அது சைத்தானுடைய வார்த்தை கிடக்கிறது நான் அப்படி செய்திருந்தா நல்லா இருக்குமே நான் இப்படி செய்திருந்தா நல்லா இருக்குமே அதான் செய்திருந்தால் லவ் பால் வாழ்த்துட்டதா நான் இப்படி செய்திருந்தால் வியாபாரத்தில் கஷ்டமாயிருச்சு அல்லது வேற ஏதோ கஷ்டம் வந்துருச்சு அல்லது குடும்பத்துல பிரச்சனை வந்துருச்சு அதை நான் அப்படி செய்திருக்கலாமே நான் இப்படி செய்திருந்தா நல்லா இருந்திருக்குமே எங்கு சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது அல்ல எப்படி செய்ய நான் அப்படி செய்து முடிச்சிட்டோம் அதுக்கு மேல நான் எப்படி செய்திருந்தால் அப்படின்னு அல்லா நான்கு மாத்தமா செய்திருந்தால் எங்களுக்கு வரும் அதனால அப்படி செய்திருந்தால் இப்படி செய்திருந்தால் என்று இருந்தால்ங்கிற வார்த்தையை அதான் லவ் என்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அது சைத்தானுடைய வார்த்தை திறன் இங்கே அதிசய ரசூல் சொன்னார்கள் நான் யாருக்காவது யாராவது சஜிதா செய்யலாம் என்று சொல்லுவதாக இருந்தார் மனைவியை கணவனுக்கு சஜிதா செய் என்று சொல்லி இருப்பேன் ஆனால் சஜா செய்யக்கூடாது என்று நாம் கூறியிருப்பதால் இந்த உலகத்திலே யாருக்குமே சஜா செய்யக்கூடாது சோதர்களே இதே உங்களுக்கு எந்த காலத்திலும் சந்தேகம் ஏற்படக்கூடாது இதே போல அல்லாஹை மட்டும்தான் நம்புகிறேன் என்று யாராவது சொன்னால் ரசூல் வந்து அல்லாஹை பற்றி சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் என்று எப்படி தெரியும் ரசூலுக்கே அல்லா சொல்லுகிறான் உங்களுக்கு இந்த நேரான வழி தெரியாமல் இருந்தது நான் உங்களுக்கு வழிகாட்டினேன் என்று ரசூலுக்கு சொல்லி அல்லாஹ் ரசூலின் மூலமாக பார்த்து நமக்கு வழிகாட்டுகிறான் ரசூலை நம்ப மாட்டேன் என்று சொல்வதற்கு என்ன இருக்கும் எனக்கு அது பொருத்தமில்லாமல் பிறகு இமாம்களை நம்ப மாட்டேன் என்று சொல்வது எப்படி ரசூலை நம்ப வைத்தால் அல்லாஹை அடைய முடியாதோ அதே போல இமாம்களை பெரியவர்களை வழிகாட்டுகளை நம்பாதவர்கள் கடைசியிலே சேர்வார்கள் அவர்களை பகிரங்கமாக நான் சொல்லுகிறேன் இந்தியா இல்ல இந்தியாவில் அல்ல இந்த உலகத்தில் எந்த முறையை எடுத்தாலும் நான் சொல்லுவேன் இரான்களை நம்பாதவர்கள் இறுதியிலே சுருக்கத்துக்கு போய் சேர்வார்கள் நீங்கள் வேண்டுமானால் முன்னால் நடந்த சரித்திரத்தை படித்து பாருங்கள் இனி பின்னால் நடக்கப் போகிறதிலே நம்மளை யாருக்காவது யாத்திருந்தால் பார்ப்போம் யார் இரான்களை நம்பவில்லையோ அவர்கள் சுருக்குக்கு போய் சேர்கிறார்களா இல்லையா அவர்கள் குபருக்கு போய் சேர்கிறார்களா இல்லையா அவர்கள் வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிறவர்கள் இருக்கிறது காலை நான் சொல்லும் போது சொன்னேன் தயாரத்தினுடைய அடையாளங்களே என்று சொன்னார்கள் சுல்தாய் தமிழ்நாடு இதற்கு இதற்கை உத்திவரன் வல் மகனமு வல் மகனமு வல் கனிமத்து மகனவன் வல் ஜக்காத்து மகனவன் இதை நீங்க விவாதித்து வருகிறது கடைசியில லான ஆகிரோ ஹாலிகள் உம்மத்தி அப்பலகா இந்த உம்மத்திலே பின்னாடி வருகிறவர்கள் முன் சென்றவர்களை தவிப்பார்கள் திட்டுவார்கள் ஏற்றுவார்கள் கிராமத்துடைய அடையாளம் அதுதான் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது நிஜாமுதீன் அதற்கு சொன்னார்கள் இமாம் ஹசாலி தான் இந்த இஸ்லாத்தையே கெடுத்தாராம் இமாம் ஹசாலி போன்றவர்கள் இல்லாமல் இருந்தால் உன்னுடைய பெயர் ஷாகுல் அலிதாக இருந்தே இருக்காது உன்னுடைய பெயர் விவாதத்து செய்கிறவர்களுக்கெல்லாம் அழகூட்டுகிறவர் என்று பெயர் வைத்திருக்கிறாயே இந்த பெயரே உனக்கு இருந்திருக்காது சோதர்களை நன்றாக கவனிக்க வேண்டும் அறிவிலே ஆழமில்லாதவர்கள் அறிவிலே ஆழமில்லாதவர்கள் மேல் புல் மேல் மேற்கொள்கிறவர்கள் சிறு பிள்ளை பணம் படைத்தவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் இதே போல சில பேர் சொல்லுவார்கள் நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் இதே போல இன்னும் சில பேர் இருக்கிறார்கள் திருட்டில் இழுத்து செய்கிறவர்கள் எல்லாம் அவருக்கு விருத்தம் பிடிக்காதோ அல்லாஹ் நூறு சமாவாக்குகிறார் அல்லாஹ் தான் நூறு என்று சொல்கிறார்கள் ஆனால் இவர்கள் இருட்டிலே தான் விட்டு செய்வார்கள் பெண்களை மத்தியிலுக்கே வரக்கூடாது என்று சொல்லி இருக்கும் போது பெண்களும் சேர்ந்து விட்டு செய்வார்களாம் இது என்ன சரியாது முகமது நபி கொண்டு வந்த சரியத்திலே நீங்கள் செய்வது இது நீங்களாக ஒரு சரியை கொண்டு பண்ணுகிறீர்கள் இதிலெல்லாம் நான் மிக பதிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் சரி இதே போல இந்த ஊருடைய முக்கியஸ்தர்களும் பிரவுடர்களும் இந்த விஷயங்களையே யாரோ சொல்லுகிறார்கள் ஏதோ சொல்லுகிறார்கள் அது சரியா இருக்கோ என்ற கவனம் கூட உங்களுக்கு வரக்கூடாது என்பதை பெரியவர்கள் அதிலும் குறிப்பாக ஜமாத்தினோடமாக இருக்கிறது அதில் இருப்பவர்கள் யாராகவும் இருக்கலாம் ஆனால் அந்த கதை இருக்கிறதே அது உண்மையை தவிர அதிலே இருப்பவர்கள் தனிப்பட்ட முறையில் யாராகவும் இருக்கலாம் ஆனால் அந்த சபை இருக்கிறதே உங்களுக்கு தெளிவாக கேட்டால் சொல்லும் அது இத்தனைகள் ஜமாத்துலமாவாக இருந்தாலும் சரி இந்த மாவட்ட ஜமாத்தனமாக இருந்தாலும் சரி இதே போல இந்த மாநில ஜமாத்துலமாவாக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செய்து நம்புங்கள் ராஜான் சொல்ல அல்லாஹ் தலா தேர்வு செய்திருக்கிறான் அல்லாஹ் வைத்தவர் யாரையும் அடுத்து சொன்னால் பல்ல பபில் வாரிகை நீ தாய் தந்தையுடனே உபகாரமாக நடந்து எத்தான் அந்த வார்த்தை அல்லாஹ் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லுவது எத்தனை வகையிலே தாய் தந்தையுடனே அன்புடனே பரிவுடனே பாதத்துடனே மோகத்துடனே பிரியத்துடனே நடந்து கொள்ள முடியுமோ அவர்களுக்கு என்னென்ன நல்ல செய்ய முடியுமோ அத்தனைக்கும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்வதால் அரபியிலே இதிலும் தந்தையுடைய அந்த தகவல் தாயுடைய அந்தஸ்து இருக்கிறது மிகப்பெரியது ஒரு சகாது கேட்டார்கள் மன் அகப்பு சகாபத்தி நான் சிநேகிதம் கொள்வதிலே அன்பு கொள்வதிலே அதிகமான அன்பு சிறப்பான அன்பு யாரும் மீது கொள்ள வேண்டும் என்று கேட்டார் சொன்னார்கள் அதற்கு தகுதியானவர்கள் உம்முக்கள் உன்னுடைய தாய் இரண்டாவது கேட்டார் அடுத்து யார் உம்மவன் உம்மவன் அடுத்து யார் ஆன உம்முக்கள் உன்னுடைய தாய் கேட்டார் உம்மவன் அதற்கு அடுத்து யார் சொன்னார் உன்னுடைய தாய் கவனியுங்கள் தாயினுடைய அந்த எவ்வளவு பெரியது பிறகு நாலாவது பிறகு கேட்டார் கும்பமன் அப்பொழுது ரசூல்லா சொன்னார்கள் அபூட்ட உன்னுடைய தகப்பன் ஒரு பெரியார் ஒரு கூடையை சுமந்து கொண்டு தவாப் செய்து கொண்டிருந்தார் அந்த கூடையை முதுகிலே வைத்த வண்ணமாக சபாமர்வாவுக்கு இடையிலே போய் கொண்டிருந்தார் இப்படி திடீர் என்று நினைக்கிறேன் நல்ல வேறு இருக்கலாம் அவரை பார்த்துவிட்டு அந்த சகோதரை கூப்பிட்டு சொன்னார் நீ என்ன மரியாதை இல்லாத தவாப் செய்து கொண்டிருக்கிறாய் ஏதோ ஒரு குறையை சுமந்து கொண்டு விடுதலை வைத்துக் கொண்டு தவறு செய்திருக்கிறாயே தவறு செய்யும் பொழுது இதெல்லாம் இருக்கக்கூடாது நீ இதையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு இந்த சாமானை எல்லாம் கீழே வைத்து விட்டு நீ தவறு செய்ய அவர் சொன்னார் பெரியவரே இதை என்ன என்று எடுத்துக் கொண்டீர்கள் என்னுடைய வயோதிகத்தாய் சுருட்டு பெருத்து கிடக்கிறார்கள் இந்த கூடை நான் அந்த தாயை சுமந்து கொண்டு இது போன்று ஏழோ அல்லது பத்தோ இதுவரை கூடுதல் ஹஜ் நான் செய்திருக்கிறேன் என்றவர் இவர்களுக்கு வேண்டியது தாயை சுமந்து கொண்டு சபா செய்வதும் சபாமருவாவுக்கிடையே ஓடுவதும் சாதாரண விஷயம் அல்ல ஆனாலும் கூட அவருடைய கல்வியை தாயினுடைய அந்தத்தை மேலும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் நீ இந்த ஏழோ பத்து ஹஜ்ஜல்ல நீ பிறந்ததிலிருந்து இறந்தவரை அலங்கில் போன்றவர் சொன்னார்கள் நாற்பதோ ஐம்பதோ ஹஜ்ஜு இந்த தாயை சுமந்து கொண்டு நீ செய்தாலும் கூட நீ தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு தடவை புரண்டாயே அந்த புரளும் பொழுது தாய்க்கு ஏற்பட்ட வேதனை இருக்கிறதே அதற்கு ஈடாக ஆகாது இந்த நாற்பது அஜன் யாருக்கு தெரியும் அந்த பிரசவ வேதனை நமக்கு தெரியுமா பிரசவ வேதனை அந்த பிரசவ வேதனை எப்படி சொல்லுகிறார்கள் தான் எனக்கும் தெரியும் எனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள் சொல்லுகிறார்கள் பிரசவ வேதனை அது அந்த பெண்ணுக்குத்தான் தெரியும் அந்த நேரத்தில் செய்தார் அந்த பெண்ணை வளர்க்கும் போது அந்த தாய் தன்னை எப்படி தியாகித்துக் கொள்கிறார் என்பது நமக்கு விளங்காத ஒரு விஷயம் அல்லாஹால அப்படி ஒரு பிரியத்தை கொண்டிருக்கிறார் அந்த குழந்தையின் அல்லாஹால அப்படி ஒரு பரிவை பாசத்தை நேசத்தை கூட்டி விடுகிறார் அந்த குழந்தையின் எனவே தாய் எந்த நிலவையில் வந்தாலும் சரி குரானில் அல்லாஹால அதோடு சொல்லி நிறுத்தவில்லை சோதர்களே இம்மா எபுலுவன்னை இந்த கல்வி உருவாகதுகுமா உக்கிலாகுமா பலாத்த குல்லகுமா உக்கில்ல உக்கில்லகுமா பலாத்த நகரகுமா ஒக்குல்லகுமா கௌரன் தெரியுமா பக்தகுமா ஜனாக அர்ஜுன் அக்கூர் ரப்திரகுமா சமாரம் பயானி சமீரா இந்த ஒரு ஆயிரத்தி சத்தியம் சிந்தரபு தாய் தந்த விஷயமா அல்ல என்ன சொல்றான் இந்த காலத்து நம்ப தேவை தாய் தந்தையர்களை நடத்துகிற விடம் இருக்கிறது அது மனிதாகிட்டான் ஐச வாலிபமா இருக்கும் போது மக்களுக்கு சம்பாதித்து கொடுத்துக் கொண்டிருக்கும் போது மக்கள் நம்முடைய சொல் கேட்கிறார்கள் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னாலே தாய் தந்தை உபயோகமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் வேலை செய்ய முடியாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்கள் வீட்டிலேயே படுத்து கிடப்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள் அவர்களுடைய உடல் தளர்ந்து போய்விடுகிறது சார்ந்தால் எழுந்திருக்க முடியவில்லை இந்த நிலை வந்ததற்கு பிறகு இந்த வாலிபனுக்கு ஒரு தண்ணியும் வாலிப பெண்ணும் விட்டு மனைவியாக கிடைத்தவரை அதே தாய் தந்தையை வீட்டிலே இவர் இஷ்டத்துக்கு ஆடுவது இவர் இஷ்டத்திற்கு நடத்துவதில்லை இந்த மகன் இருக்கிறாரே மகன் தந்தை தாயை தந்தையையும் இவருடைய இஷ்டத்துக்கு நடத்த முடியாது மனைவி என்ன சொல்லுகிறாரோ அங்க சாவி கொடுத்தா இவர் ஆடுவார் சில பொம்மை இருக்கு சாய் கொடுத்தா ஆடு சாய் கொடுத்தா ஓடும் அங்க சாய் கொடுத்து அங்க என்ன சொல்லி விடுறாங்களோ அதை வந்து அம்மாட்ட சொல்லுவார் அந்த அந்த மனைவி என்ன சொல்றாங்களோ அதை விடிய விடிய சொன்னதை விடிய காலம் வந்து கிட்ட சொல்லுவார் எத்தனை யூதர்களிலோ தாய் தந்தைக்கு சரியான சாப்பாடு கூட கொடுப்பதில்லை யூதர்களை அல்லாஹால தெளிவாக நீட்டாயத்து சொல்லி இருக்கிறார் இம்மா எவ்வளவு அண்ணா இந்த கல்பிதராக இருக்குமா இந்த இடத்திலே இரண்டு பேருமோ அல்லது இரண்டு பேர் ஒருவரோ வயோதிகர்களாக உங்கள் இடத்திலே இருந்து விடுவார்களே ஆனால் வயோதிகமாக விட்டது இந்த இடத்திலே நம்ம இருக்கிறோம் நம்ம இடத்திலே வயோதிகமான தாய் தந்தை இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பல முதல்ல அல்லாஹால சொல்கிறான் பலாட்ட குல்லகுமாவுக்கு இல்லது முதல்ல அவங்கள்ட்ட பேசும் போது மரியாதை குறைவாக பேசாது என்னமா என்னங்க சார் நீங்க எப்படி சொல்றீங்க என்னமா அப்படி சொல்லக்கூடாது பலாத்தப்புள்ள பகுமா உப்புள்ள விளக்குமா உப்புன்னு சொன்னா சில பேர் தீவிர வார்த்தைகள் இருக்கிறாங்க தவிர்த்து தீவிர வார்த்தை ஆக கெட்ட வார்த்தையாக கிடைக்கும் மோசமான அந்த வார்த்தை சாதாரண மனிதருக்கு கூட சொல்ல முடியாது தாயாரிடத்திலே முகம் குளித்து கூட பேசக்கூடாது இது என்ன இப்படி செய்றீங்க உங்களுக்கு இப்பதான் வயசாகி போச்சு அதனால ஒண்ணு புரியறது இல்லை என்று கூட சொல்லக்கூடாது ஏனென்றால் நம்மை பெற்றெடுத்த தாய் இம்மா எவ்வளவு கண்ண உங்க இடத்திலே இருந்தால் இருக்கிறது பெரிய செல்வம் என்று நினைக்கிறோம் அதனால அவர் கருத்திலே முகத்து வைத்து பேசக்கூடாது என்ன செய்யணும் பல அத்தல்லகருக்குமா அவர்களை விரட்டவும் கூடாது ஒரு தகப்பனார் ஒரு மாமியாருக்கு மாமனாருக்கு மருமகளுக்கு சண்டை வந்தது இப்ப மருமக மகன் சொல்லி இனி உங்க அப்பா அத்தா அம்மா வீட்டுல வச்சிருக்க முடியாது நீங்க வேற எங்கேயாவது அனுப்பிடுங்க சரின்னு சொல்லி மருமக மகளுக்கு கோபம் வந்திருக்கு யாரு அதாவது தாய்தா மேல நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே புறப்படுங்க சரி என்ன செய்வாங்க கைதான காலத்துல மகனா சம்பாதிக்கிறவன் இவர் சம்பாதிக்க முடியாது தாய் அவங்கையில இவர் என்ன செய்வார் சரி இவருடைய மனைவியை கூட்டு புறப்பட போனார் அப்ப சொன்னாரா இந்த தகப்பனார் சொன்னார மகன்கிட்ட வந்து ரொம்ப குதிரடிக்குது ஆகினால ஒரு கம்பெனி கம்பெனி அப்போ இவர் யார பார்த்தாரு கம்பளி கூட்டுன்னு சொன்ன உடனே யார பார்ப்பாருங்க சிபிஐ என்ன குடுக்கலாமான கஞ்சாடை டிவி சரி போய் போகத்தான் வீட்டை விட்டு போகத்தான் போறாங்களே குடுக்கறதுன்னு சொல்லி மகன் எட்டு வயசு ஏழு வயசு பையன் இருந்தாங்களா அங்க ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி எடுத்துக்குவாங்க மகன் கேட்டாலும் புதுசா வளர்த்தாங்க ஆனா அதுக்கு மேல விவரம் அம்மா சொல்லுச்சா அட ஒரு கம்பெனி தான் இருக்குது ரெண்டு இல்லை இருந்தா பழக்கம் தான் சொல்லி இருக்கு புதுசா இருக்க எடுத்துக்குவாங்க இவன் போய் ரொம்ப நேரம் சென்றுதான் வந்தான் என்னன்னு பார்த்தா அந்த கம்பெனியை ரெண்டா வெட்டி சாவி கொண்டு வந்து கொடுக்கற மாட்டான் மருமகளுக்கே இறக்கம் தெரிவிச்சாரா சாவி கம்பெனியை ரெண்டா வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிடிச்சிக்குவாங்க பாவம் போனா போது வீட்டு விட்டு போறவங்களுக்கு நல்லா முடிஞ்ச ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க ஏன் இப்படி பாதி வைக்கிறேன் அவன் சொன்னா உங்க ரெண்டு பேருக்கு நான் வெளியே போய் சொல்லுவேன்ல அப்ப கொடுக்கறதுக்கு என்னோட அப்பா அம்மா வேணா நீங்க எங்க எங்க அப்பா இப்ப அவங்க அப்பா அம்மாவை போக சொல்றாரு நான் என்னோட அப்பா அம்மாவை உங்களை போக சொன்னது வந்து அப்ப கொடுக்கணும்ல கம்பெனி அதுக்கு வச்சிருக்கிறேன் புறக்கணிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உலகத்தில் செய்துவார்கள் அதனால் யாருக்கு தாய் தந்தை இருக்கிறார்களோ அவர்களே இந்த நல்ல விழாவை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள் இவரை தாய் எப்படி நடந்தாலும் சரி அவர்களை நான் சந்தோஷமாக்கி விட்டேன் மௌத் வரை யாரும் பிடிக்கிறார்களோ இல்லை என்றால் அவர்களுக்காக என்ன செய்யும் அவர்கள் வபாத்தா இருந்தால் அவர்களுக்காக துவா செய்து யாருலா எங்க எப்படி அன்பாக பாசமாக வளர்க்கிறார்களோ அதே போல நீ அவர்களின் மீது அன்பு காட்டுவாயா அடுத்து தக தந்தை இவர் ரப்பி சிறுதல் வாலிகி பசத்து ரப்பி சித்தத்தில் வாலிகி சொல்ல சொன்னார்கள் தாய் தந்தை தந்தையினுடைய அன்பிலே அண்ணாவுடைய அன்பு இருக்கிறது தந்தையினுடைய பொருத்தத்திலே அண்ணாவுடைய பொருத்தம் தந்தையுடைய கோபத்திலே அந்த அவருடைய கோபம் யார் தன்னுடைய தகப்பனாரை கோபப்படுத்துகிறாரோ அவர் முடிவு செய்து கொள்ளட்டும் என்னுடைய அல்லா என்று கோபப்பட்டு விட்டார் இருக்கிறது தாய் தந்தையை பற்றி கேட்டார் மாஹத்தும் ஹக்கும் வாலிதேனி அலா வனதிக்குமாம் தாய் தந்தையினுடைய தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன குழந்தைகள் சொன்னார்கள் உலகத்திலே யாருமே சொல்ல முடியாது அந்த இருவரும் தான் உன்னுடைய ஆயாரை என்னுடைய என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய தாயை நீ கெட்டியாக பிடித்துக் கொள் அந்த தாய்க்கு பணிவிடை செய்வதை நீ கெட்டியாக பிடித்துக் கொள் ஏன் தெரியுமா பயனல் ஜன்னத்தை சொத்தம் மறைந்த ரிஜினேகா அவருடைய காலுக்கு கீழே இருக்கிறது காலத்து தாயினுடைய தலையிலே இல்லை சொத்தம் தாயினுடைய மடியிலே இல்லை சொத்தம் தாயினுடைய காலடியிலே சொத்தம் இதே போல கண்டு எனவே முதல் சொந்தம் இருக்கிறதே சொந்த பந்தங்கள் பற்றி சம்பந்தம் என்ன சொன்னார்கள் இதை சொன்னார்கள் அடுத்து குழந்தைகளை எப்படி வளர்த்த வேண்டும் குரானிலே எல்லாம் இருக்கிறார் சுவன் சொன்னாரா குழந்தைகளை பாதுகாப்பாக வேண்டுதலாக பத்தியத்தோடு வளர்த்த வேண்டும் ஏதோ குழந்தை கேட்கிறான் போகட்டும் என்று விடக்கூடாது ஏதோ குழந்தை பிரியப்படுகிறான் செய்யட்டும் என்று விடக்கூடாது குழந்தைகளை தேடுதலாக பக்குவமாக அதிலும் தாய்மார்கள் இங்கே இருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் கவனியுங்கள் குழந்தைகளை மிக பெறுதலாக வளர்த்துங்கள் அந்த குழந்தைகளுக்கு அன்பாகவும் சொல்லுங்கள் அதே நேரத்திலே தேவை வரும்பொழுது அவர்களை அழித்தும் சொல்லுங்கள் எந்தெந்த நேரத்திலே அவர்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் அப்படி பக்குவப்படுத்த தாயாருடைய சொந்தக்காரர்கள் தகப்பனாருடைய சொந்தக்காரர்கள் நம்முடைய அடுத்த சொந்தக்காரர் இவர்களுடனே எப்படி நடக்க வேண்டும் சுருக்கமாக சொன்னார்கள் நாயக குரல் ஜன்னத்தை காத்தவன் சொந்த பந்தங்களை துண்டிக்கிறவர்கள் சொர்க்கத்திற்கு போவதில்லை என்ன வேண்டும் உங்களுக்கு நீங்கள் தினமும் ஆயிரம் காத்து தொழுதாலும் சரி எத்தனையோ தான தர்மங்கள் செய்தாலும் சரி எத்தனையோ நீங்கள் உங்களுடைய செல்வத்தினாலும் செல்வத்தினாலும் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்தாலும் சரி எவ்வளவோ வாழ்த்துக்கள் செய்தாலும் சரி ரசூலுல்லா சொல்லிவிட்டார்கள் நாயககுலுள் ஜன்னத்தை காத்தியவன் சொந்தத்தை அவர் சொத்தத்திற்கு சென்றதில்லை ஆனா சண்டை சொந்தத்தில் தானே வரும் மூணாவது தென்னங்க திணையிடம் ஹதீசில் வந்திருக்கிறது அதுனா சதீபகு தன்னுடைய சொந்த அடுத்தவர்களை சிறையினர்களுடனே சகஜமாக நெருக்கமாக அன்பாக இருப்பார் தன்னுடைய தகப்பனாரை இருவர் மற்ற சொந்தக்காரர்களை இந்த காலத்து சாதாரணமா பார்க்கலாமே சொந்தக்காரர்கள் கல்யாணத்துக்கு போய் என்னன்னா அவருக்கு நமக்கு ஒத்து வர்றது அதனால விசேஷங்கள்ல கூட கூப்பிடுறது இல்லை நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை யார்கிட்ட பேசாம இருப்போம் ஒன்று சொந்தக்காரோட சண்டை வரும் இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை வரும் இந்த ரெண்டு பேர் சூழ்நிலை சொன்னாங்க சொந்தக்காரருடனே சண்டை சண்டை போட்டுக் கொண்டால் சொர்க்கத்திற்கும் போவதில்லை தயல தூப்பது பராத் இது போன்ற நல்ல இரவுகளிலே துவாவும் கபூலாகுவதில்லை என்ன வேண்டும் துவாவும் சொர்க்கமும் கிடைக்கிறது அதனால சொந்தக்காரர்களை அனுசரித்து நடக்கணும் சொன்னார்கள் அவர்கள் நம்மை வெற்றி நடந்தாலும் சரி அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொல்லி நடந்தாலும் சரி நாம் அவர்களுடைய ஒட்டி நடக்க வேண்டும் இனி ஒட்டி நடப்பதற்கு அர்த்தம் என்ன லைசல் என்ன அவர் நம்மளை அவருக்கு அவருடைய விஷயத்துக்கு கூப்பிட்டா நாமும் கூப்பிட்டோம் அவர் நம்மளை பார்த்து ஒரு தடவை வழியில பார்த்தா சலான் சொன்னா நம்மளும் சலான் எழுதிட்டோம் ஏங்க நீங்க சலாம் சொல்லல அவர் பார்த்துட்டு முறைச்சிட்டு போனாருங்க முறைச்சிட்டு போறவருக்கு சலாம் சொல்றதுக்கு பேர் தான் சொந்தத்தை ஒட்டி நடக்கிறது கலாம் சொல்றவங்களுக்கு கலாம் சொல்றது அப்படின்னு அவர் சொன்னார் நீங்க சொன்னீங்க அத்தனை சொல்ல சொன்னாங்க லைசல் வாசி கலாம் சொன்னவருக்கு கலாம் சொல்றதுக்கு தான் சொந்தத்தை விட்டு நடக்கிறது இல்லை நம்ம பார்த்த உடனே அங்க பார்த்த உடனே அவர் என்ன செய்யறாருங்க அப்படி அந்த வழியே போறாரு நாம விட்டோமா அவர் எந்த வழியும் அப்படி வருவாரோ அந்த வழியா நம்மளுக்கு போறோம் இப்ப நம்மளை பார்த்து என்ன செய்வார் அவரு மாதிரியா பாப்பா இதுக்கு பேர் சொந்தத்தை விட்டு நடக்கும் இப்படி நடக்க மனசு வருமா அதுக்கு நமக்கு சொர்க்கம் உண்டான இதெல்லாம் தாராளமா வரும் எனக்கு வர்றதில்லை அது வேற விஷயம் வேற விஷயம் நம்ம சொந்தத்துல எத்தனையோ சண்டைகள்லாம் இருக்கு அவங்கள கூப்பிடலேன்னு சொல்லுவாங்க அது நாளா விட்டு போச்சு ஓஹோ ரொம்ப நாளா விட்டு போன ரொம்ப நல்லதோ கொஞ்ச நாளா விட்டு இருந்தா தான் பாவம் ரொம்ப நாளா விட்டு இருந்தா அது நன்மையோ ரொம்ப நாளா விட்டு இருந்தா ரொம்ப பெரிய பாவம் அதனால சொந்தக்காரர்களை அனுசரித்து ஒட்டி அவர்களுடனே சேர்ந்து நடக்க வேண்டும் சொந்தக்காரர்களை வெட்டி நிரப்புவர்கள் சொத்தத்திற்கு போவதில்லை நீ பக்கத்து வீட்டுக்காரர்கள் சூர்லாய் சொன்னார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களை கவனிக்காமல் இருப்பவர்களுக்கு ஈமானே இருப்பதில்லை யூமினும் அப்பா யூமினு ஜாரு ஹூபவாய் உங்களை யாரும் மூமினாக ஆகவே முடியாது உங்களுக்கு சவாபு கிடைக்காது அல்லது உங்களுக்கு சீக்கிரமா சொத்து கிடைக்காதுன்னு சொல்லல உங்களிலே யாரும் மூமியாக ஆகவே முடியாது என்பதை அத்தா யூமின் ஜாரு ஹூபவாய் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பற்றி அச்சமற்றவராக ஆகிற வரை நீங்கள் யூமின்களாக ஆக முடியாது பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை பற்றி எந்த பயம் இருக்கக்கூடாது அவர் நமக்கு நல்லதாங்க செய்வார் இப்ப நமக்கு சண்டை வரவே எங்கதான் வருதுங்க அந்த வீட்டு வேப்பமரத்து இறங்கி விழுந்திருக்கும் என்னத்துல காத்து காக்கிறவங்க கூடுதலா விழுந்துருச்சு இவ்வளவுதான் இப்ப பாக்கணுமே ரெண்டு வீட்டுக்கு சண்டை இந்த அப்பனோ அப்படியே அப்பனோட அப்பனோ அப்படி இவன் சொன்னா உங்க அப்பா ஏழரையோ கோடி அப்படி இது தமிழ்ல இருக்கிற வார்த்தை சண்டை அவ்வளவு பெரிய சண்டை தாராகாலத்துக்கு பக்கத்து வீட்டுல பாக்குறதே இல்லை வேற எல்லா வீட்டுல இருந்து வர்றாங்க இவர் வீட்டுக்கு ஆறாவது பக்கத்து வீட்டுக்காரர் இவர் வீட்டுக்கு வர்றதில்லை அவர் இப்படி பார்த்தா அவர் திரும்பிக்குவார் அவர் பார்த்தா திரும்பிக் கொள்வார் அல்லாஹுடைய ரஹ்மத் கிடைப்பதில்லை கிடைக்கும் அதனால இந்த நல்ல சந்தர்ப்பம் பெரும் ஏதோ விழா நடத்துகிறோம் என்பதல்ல சூருந்தாய் கல்லநாசன் சீரத்தில் தான் நம்முடைய சொந்தக்காரர்களுடனே சேர்ந்து நடக்க வேண்டும் தாய் தந்தையுடனே கழிவோடு நடக்க வேண்டும் தாய் தந்தையுடனே மட்டுமல்ல இன்னமின் அபர்வில் பிரிவி இன்னமின் அபர்வி பிரிவில் எதிரி திலத்து ஹூ அகலி உத்தி அதீபாதாய் வள்ளி என்னார்கள் சூருந்தாய் கல்லநாசன் ஒரு மனிதர் செய்கிற நல்ல காரியத்தில் மிகப்பெரிய நல்ல காரியமே தெரியுமா தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகு தந்தையனுடைய சிநேகிதர்களுக்கு மரியாதை செய்யும் அறை வந்த பிறகு அந்தைக்கு மட்டுமல்ல தந்தை இறந்த பிறகு தந்தையனுடைய மாகலி உத்தியாதி தந்தையினுடைய சிநேகிதர்கள் நண்பர்கள் அவர் யாரின் மீது பிரியம் வைத்தாரோ அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் மார்க்கம் நிலைநிறுந்த வாரியாக இன்னொரு விவாயத்துக் கேளுங்கள் ஒரு சமயம் ஒரு சமாதி வந்து கேட்டார் அசப்து தம்பன் அவீவன் பகல்மை சௌதா நான் ஒரு பெரிய பாவம் செய்துவிட்டேன் எனக்கு சௌதா இருக்கிறதா அதாவது எவ்வளவு பெரிய பாவம் என்று சொன்னால் அந்த பாவத்திற்கு தௌபாவே இல்லை இருக்காது என்று அந்த சஹாபி நினைக்கிறார் அவ்வளவு பெரிய பாவம் என்ன தெரியல ஆனா அவங்க அவங்க கருத்துல சின்ன பாவம் கூட தெரிஞ்சா தெரியும் நம்ம கருத்துல பெரிய பாவம் கூட சின்னதா தெரியும் அதுதானே அதெல்லாம் தவிர்த்துக்கலாம் தௌபா செஞ்சுக்கலாம் அல்லாஹ் நமக்கு ரொம்ப நெருக்கா இருக்கு அதனால மன்னிக்கிறவா அதனால செய்துக்கலாம் அல்லாஹ் ஒப்புக்கலாம் அல்லாஹ் தாரா ஒப்புக்காய் இதாமதி லஞ்சத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஞாபகம் நம்ம பேர் லஞ்சம் வாங்குறாங்க ஒரு பெரியவர் இருந்தார் ஞாபகத்துல மற்றதெல்லாம் மறந்துட்டா கூட ஞாபகத்தில் ஒரு பெரியவர் இருந்தாரு அவர் நிறைய லஞ்சம் தான் வாங்கிட்டு இருந்தார் முதல்ல மறுபடியும் எப்படியா அவர் கொஞ்சம் நீருடைய காரியங்களில் ஈடுபட்டு இப்ப லஞ்சம் எல்லாம் வாங்கக்கூடாது ஹரீசில வந்திருக்காரு ராசிவல் பேசிட்டுனார் லஞ்சம் கொடுக்கிறவர் வாங்குறவர் நரகத்துக்கு போவாங்க அதனால லஞ்சம் வாங்குறது முடிவு பண்ணிட்டார் இப்ப சுமூக தொழுதுட்டு அவர் உட்கார்ந்து இருப்பார் இஷாக் தொழுதுக்கும் போவார் சுமூக தொழுதுட்டு இஷாக் போற வரைக்கும் அவர் தஸ்மி ஓடிட்டே இருப்பார் தஸ்மி ஓடிட்டு நாத்தம் எதுவும் பேசுறது இல்லை நாத்தம் எதுவும் கேட்கறது கூட இல்லை இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாமியர் சமயத்தில் சில பேர் வருவாங்க நல்ல நேரம் பயன்படுத்திக்கலாம் பேசுறது வரைக்கும் எதுவும் அப்புறம் சார் பார்த்து மனசு வச்சா நம்ம பயிர் கடைசியில அவர் காட்டுவாராம் பாருங்க எவ்வளவு தேவை என்ன விட்டுக்காரா ஐநூறு ஐநூறு ஐநூறு ரூபாய் இப்படி காமிப்பார் அவர் பாருங்க எல்லாம் நினைப்பா அப்புறம் எப்படி காட்டுவார் கடைசி அவர் காட்டுவாரா அதனால தஸ்மி தஸ்மி ஓடிக்கிட்டே இருப்பார் இதுல ஆரம்பிச்சு எங்க வந்து முடிஞ்சிடும் சரி நான் பார்க்கறேன் தலையாடு பேச மாட்டாரு இஸ்லாம் வரைக்கும் அல்லாவுடைய பேரை தவிர வேற பேர் சொல்ல மாட்டேன் லஞ்சமானவர்கள் வந்து நினைச்சிட்டான் இந்தியாவும் கையிலிருந்து போயிடக்கூடாது ஆகரத்தும் போயிடக்கூடாது நம்ம அவ்வளவு பெரிய ஹிப்பத்துனாரு ரெண்டையும் பார்ப்போம் ஒரு பக்கம் பெரியவங்க பார்த்துக்கிட்டு இருப்போம் யாரும் கோச்சுக்கிற கூடாது அப்படி செய்யறவங்க யாராவது இருந்தா ஓ இல்ல நம்மள சொல்ல யாரும் எனக்கு தெரியாது மனசுல பட்ட யாரை நான் நினைக்கவும் இல்லை அல்லாஹிலாவி துனியாவும் போயிடக்கூடாது ஆசிரத்தும் போயிடக்கூடாது இதுவும் அது பார்த்து வந்துகிட்டே இருக்கிற துனியாவில் இப்படி சுபகானல்ல சுபகானல்ல அதுவும் நடக்கும் அல்லாமா இக்பால் சொல்ற மாதிரி அசல்ல சொல்றேன் அல்லாமா இக்பால் சொல்கிறார்கள் வருத்தப்பட்டு நீங்கள் உங்களுடைய சத்தியமொழியை சத்தியமொழி எதிர்ப்பு ஒரு இவருடைய வியாபாரம் நன்றாக நடந்த உடனே இவருக்கு ரொம்ப வேண்டிய ஒருவர் இவருடைய சொந்தக்காரர் அதுக்கு இயல்பாகவே ஒரு கடை வச்சார் அதே கடை மளிகை கடை அதே கடை அதாவது நம்ம எவ்வளவு விவேகம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இப்ப இந்த கடை வச்சு முன்னால் எதிர்த்தாப்புல கடை இந்த சொந்தக்காரர் வச்சார வச்ச உடனே என்னாச்சு அங்கே வியாபார கூடுதல் நடக்க ஆரம்பிச்சு இப்ப இவர் பார்த்தா எப்படியாவது நம்ம வியாபாரத்தாலே அவர் வச்சிருக்க கூட நியாயமா இவர் கடை வச்ச இடத்துல வச்சுக்கார் இப்ப அவருக்கு வியாபார கூடுதல் நடக்கும் இவர் கடைசியா செய்து செய்து பார்த்து தன்னுடைய வியாபாரத்தை முன்னேற்றம் எந்த இல்லை கடைசியா இவர் ஒரு போய் ஒரு மந்திர மந்திரவாதி கொடுத்தார் கூட பழக்கம் இருக்கு கடைசியா மந்திரவாதி போறது அதுக்கு என்னமாவது செய்யறது அதுக்கு செய்திலை என்ன பேருங்க செய்வினை யாரு செஞ்சவனையோ தெரியாது இவர் செஞ்சவனையே இவருக்கு வரலாம் அதுக்கு செய்வினைன்னு சொல்லலாம் இல்லை இவர் செய்யறதால இன்னொருத்தருக்கு வரலாம் ஆக ஒரு செய்வனை செய்யணும்னு சொன்னார் அவர் கிடைக்க சொன்னா ராம் அந்த மந்திரவாதி செய்வினை எல்லாம் தேவையில்லை நாற்பது நாளைக்கு நான் உனக்கு சிக்கல் சொல்லி தர்றேன் ரொம்ப செய்யறேன் ஒரு இது சொல்லி தர்றேன் நீ நாற்பது நாளைக்கு சிக்கல் செய்து கொண்டே இருந்தா ஜபம் செய்து கொண்டே இருந்தால் நாற்பதாவது நாள் ஆண்டவனே உனக்கு முன்னால வந்துருவான் அந்த மந்திரவாதி சொன்னார் நீ ஆண்டவன்ட்ட என்ன வேணுமோ கேட்டு ஆண்டவன் கொடுப்பான் இவருக்கு பார்த்தா ஆண்டவன் என்ன வேணும் கேட்டுக்கணும் தாராளமா எவ்வளவு வேணா கேட்டு வாங்கிக்கலாம் இனி வியாபாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதனால இவர் கடையெல்லாம் மூடிட்டு அந்த விக்கிரு ஜபம் செய்ய ஆரம்பிச்சார் ஆச்சு ஆச்சு பத்து இருபது முப்பது முப்பத்தி ஒன்பது நாற்பதாவது நாள் ஆச்சு இப்ப நாற்பதாவது யார் வர போறாங்க அவருடைய வார்த்தையில ஆண்டவனே வர போறான் இதே மாதிரி நாற்பதாவது நாள் ஆண்டவனே வந்துட்டான் இப்ப ஆண்டவன் வந்த உடனே இவர் கேட்டார் ஆண்டவனே இவர் வந்துட்டியா வந்துட்டார் என்ன வேணுமோ செய்யுது இவர் கேட்க போனார் என்ன கேட்பாருங்க ஆண்டவன் கேட்கறதா இருந்தா அவர் கேட்கற நினைச்சல வச்சிருந்தார் ஆண்டவன் சொன்னாலும் துண்டு போகுது ஒரு விஷயத்த கேட்டு என்ன கேட்டேன் நீ எவ்வளவு கேட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பியா கொடுப்பேன் ஆனா ஒரு நிபந்தனை என்ன நிபந்தனை நீ எவ்வளவு கேட்கிறையோ அது போல ரெண்டு மடங்கு உன்னுடைய எழுத்த கடைக்காரனுக்கு சொந்தக்காரனுக்கு கொடுப்பேன் நீ என்ன வேணாலும் கேளு அது அவனும் கொடுப்பேன் ஆனா நிபந்தனை என்ன நீ என்ன கேட்கறியோ அதை போல ரெண்டு மடங்கு அவனுக்கு கொடுப்பேன் இவன் யோசிச்சானா நம்ம அஞ்சு அஞ்சு கோடி யோசிச்சிருந்தா இப்போ கூடுதல் கேட்கலாம் பத்து கோடின்னு நினைப்பேன் ஆனா பத்து கோடி வெங்கட்டு வாங்கினா அவனுக்கு எவ்வளவு கிடைக்கும் போச்சு முதலே போச்சு சரி அப்ப இருபது நம்ம கேட்போம் அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் ஒண்ணு புரியல நேரம் பொறுத்து ஆண்டவன் அவசரப்பட்டா நீ கேள்வி சீக்கிரமா நான் போகணும் எனக்கு வேற வேலை இருக்கு ஆண்டவனே நீ என்ன கேட்டாலும் கொடுப்பியா என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்ன கேட்டாலும் கொடுப்பியா என்ன கேட்டாலும் திருப்பி திருப்பி கேட்டான் அண்ணா நான் எவ்வளவு பேர் ஆனா நிபந்தனை இல்ல உனக்கு ஒண்ணு கொடுத்தா அவனுக்கு வேண்டு உனக்கு ஒண்ணு கிடைச்சா அவனுக்கு ரெண்டு செஞ்சிருக்கிற என்ன கேட்டாலும் கொடுப்பேன் என்னுடைய ஒரு கண்ணை குருடாக்கி ஆண்டவனே அகந்து போனான் நாம இவனை ஏமாத்துறோம் இருக்கோம் இவன் மனுஷன் நம்மளே ஏமாத்துறான் சோதர்களே நான் இது விளையாட்டுக்காக சொல்லவே நம்முடைய புத்தி அப்படித்தான் இந்த காலத்தில் வேலை செய்கிறது அல்லாஹ் நினைக்கிறான் இருக்கிறான் பார்த்துக் கொண்டிருக்கிறான் அவர் ஏமாறுவதில்லை ஆனால் நம்முடைய யோசனை நம்முடைய சிந்தனை என்னுடைய காரியத்தையும் செய்து கொண்டு துணியாவையும் கைவிடாமல் காப்பாற்ற வேண்டும் நியாயமான முறையிலே அதனாலான ஆயிரம் வியாபாரம் இருக்கிறது ஆயிரம் அல்ல பத்தாயிரம் இருக்கிறது பத்தாயிரம் அல்ல பத்து கோடி இருக்கிறது அலாம் செய்துதான் ஆக வேண்டும் என்ற விருப்பத்தனங்கள் இருக்கிறது அதான் செய்யுங்கள் துணியாவை துணியா போகுமோ போகாமோ நான் தீனின்படி நடக்க வேண்டும் இந்த அடுத்த விஷயம் நான் சொல்ல வேண்டியது சொந்தங்களிலே மனைவி மனைவி மனைவி சார்ந்த சொந்தங்கள் இரு விஷயத்திலே என்ன செய்ய வேண்டும் ஏதோ மனைவி தானே ஏதோ மனைவிதானே என்பதில்லை சோதர்களே மனைவி வாழ்க்கையினுடைய பிரதான அம்சம் என்ன சொல்ல போனா அச்சரபதி தானே எழுதியிருக்கிறாங்க மனிதர்களுடைய சேர் மக்களா சேர்த்தது இல்லை யாரும் சேர்ந்தாவே நாம தான் சேர்த்து நமக்கு யாராவது தங்களுக்கு ஷேக் வச்சுக்கணுமா ஷேக் வச்சுக்கணும் ஏதாவது தவறான ஷேக் வச்சுக்கூடாது நியாயமான ஒழுங்கான ஷேக்காரங்க ஷேக் இருக்கணும் ஷேக் சொல்லபடி கேட்கணும் நல்லது அப்படிங்கிறது வாஸ்தவம் அதான் சனவீரம் பிள்ளாளியிருக்காங்க மனிதனுடைய சேகரே பெரிய சேகன் யாருன்னா அவருடைய மனைவிதான் அவருக்கு பெரிய சேகன் இவர் எல்லா இடத்துலயும் இவருடைய குற்றம் எல்லாம் அடங்கிறது எங்க வந்து மனைவி இடத்துல இவர் ஒண்ணு இங்க ஆளாக்க முடியாது அல்லாஹால குரான் சொல்லுகிறான் விஜால பப்பாபு நாளை சிவா பங்கவல்லாஹு பாபகுமாலா பாபின் பதிவான் பத்து ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறது அருமையான வார்த்தை அல்லாஹால சொல்லியிருக்கிறான் அது விகாலும் ஆண்கள் தையமாக இருக்கிறார்கள் பெண்களின் மீது தையும் என்ற வார்த்தை இருக்கிறதே அது அறவையில ஆமிருக்கும் செல்லுவதில்லை அமீருக்கும் செல்லுவதில்லை ஆக்கிமுக்கும் செல்லுவதில்லை இமாமுக்கும் செல்லுவதில்லை இமாம் பேரு தையும் பேரு ஆளுங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அல்ல நம்ம நம்ம மனைவிக்கு நம்ம இமாம் அல்ல நம்ம மனைவிக்கு நம்ம அமீர் அல்ல நம்ம மனைவிக்கு நம்ம ஆமீர் அல்ல நம்ம மனைவிக்கு நம்ம ஆட்சி அல்ல நம்ம மனைவிக்கு நம்ம உஸ்தாதும் மாணவர்களுக்கு சொல்றதெல்லாம் மனைவி எடுக்கணும் நடக்காது அதற்கு வேற வேலை பாருங்க நம்ம மனைவிக்கு நம்ம உஸ்தாதும் இல்லை என்னென்ன நம்ம மனைவிக்கு நாம் அண்ணா சொல்லுகிற வார்த்தையிலே கைக்கும் தைக்கும் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை மேற்பார்வை செய்கிறவர்கள் நிர்வகிப்பவர்கள் அதிலே கூடுதல் குறை வராமல் பாதுகாக்கிறவர்கள் அத்துடனே அந்த வசதியை சரியாக வைத்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம் எல்லாம் அதுக்குள்ள வரும் கை அதனால அதுக்கு எனக்கு மனசிலப்பட்டது ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கிறார்கள் நிர்வகிக்கிறார்கள் ஏன் காரணம் என்ன விவாகம் அல்லாஹத்தால ஆண்களுக்கு பெண்களை விட சில விஷயங்களிலே பவிரத்து கொடுத்திருக்கிறான் சிறப்பு விசேஷ அம்சங்கள் சிறப்பு அம்சம் என்று சொன்னால் கூட விசேஷ அம்சங்கள் கொடுத்திருக்கிறான் பெண்களுக்கு இல்லாத விஷயம் இப்போ ஏதாவது ஆணுக்கு பெண்ணுக்கு தகராறு வந்துருக்கு குடும்பத்தில் வரத்தான் செய்யும் நம்ம சொல்ல வீட்டுக்கு வீடு வாக்கப்படி எந்த வீட்டுல தகராறு இல்லை தகராறு இல்லாத அது வீடே இல்லை தகராறு இல்லாத அதுக்கு பேர் மதம் அதுக்கு பேர் சத்திரம் அங்க வெறும் ஆமலதான் இருப்பாங்க ஆதிகள் தான் இருப்பாங்க அது சன்னியாதிகள் தான் இருப்பாங்க அந்த வேலை சண்டை வராம இருக்கலாம் ஆம்பளை மும்பலை இருக்கிற இடத்துல சண்டை வரணும் சண்டை வந்தா தான் ஆம்பளை சண்டை வந்தா தான் அங்க பூம்பலை ஊழலுக்கு பிறகுதான் சூழல் அதனால அது நடக்கத்தான் செய்யும் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அப்படி வரும்போது என்ன செய்யணும் அந்த பெண்கள் முரண்டு செய்கிறார்கள் என்று நீங்கள் பயப்படுவீர்கள் யாரால் தொழுகைக்கு எத்தனை ரக்காத் குரான் என்ன சொல்லல நபிய பார்த்து செஞ்சுக்க வேண்டியதான் அஜிக்கு எத்தனை ரக்காத்தன் குரான் இல்லை ஒகருக்கு எத்தனை ரக்காத் குரான் இல்லை நபிய பார்த்து செய்துக்கணும் இதுவும் நபிய பார்த்து செய்துவிட்டா போதுமா இருந்துச்சு ஆனாலும் இது இவ்வளவு முக்கியமான அம்சம் கணவன் மனைவியுடைய விஷயத்தில் இருக்கிறது இது முக்கியமான அம்சம் என்ற காரணத்தினாலே அண்ணாவுத்தாலா பல வரிகள் இதற்காக குரானிலே சொல்லி இருக்கிறார் ஜூலை நீங்கள் பயப்படுவீர்களே ஆனால் புரண்டு செய்வதை பயப்படுவீர்களே ஆனால் கணவன்மார்களே நீங்கள் உங்களுடைய மனைமார்களுக்கு உபதேசப்படுத்துவீர்கள் உபதேசம் செய்யும் உபதேசம் செய்யறது எப்படி ஆனா இந்த காலத்துல உபதேசம் செய்யறதுக்கு முதல்ல இவர் உபதேசிக்கு தகுதி இருக்கிறோம் இவருடைய வாழ்க்கை இவருடைய நடப்பு இவருடைய பாணி இவருடைய உடை இவருடைய நடை இவருடைய பாவனை இதெல்லாம் எப்படி இருக்கணும் மனைவி இவருக்கு முன்னால் உட்கார்ந்து உபதேசம் கேட்கிற தோரணையில இவருடைய வாழ்க்கை இருக்கணும் இல்லாம உபதேசம் செஞ்சீங்க என்ன சொல்லிடுவாங்க அதெல்லாம் உங்க மதுரசாவில் வச்சுக்க இங்க வைக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க வேற யாரும் சொல்ல வேண்டாம் என்ன சொல்லி அதெல்லாம் மதுரசாவில் வச்சுக்கிட்டே இங்க சொல்லாதீங்க இல்ல மீரா மீரா விழா வச்சுக்கிட்டே இங்க சொல்லாதீங்க நம்முடைய வீட்டிலே நாம என்ன இருக்கிறோம் நம்முடைய நடை உடை பாவனை துணி தோரணை இதெல்லாம் சரியா இருந்தா நம்ம உபதேசம் செய்யறது கேட்போம் முதல்ல உபதேசம் உபதேசம் செய்து கேட்கல இப்ப என்ன செய்யணும் இரண்டாவது சொல்லுகிறான் ஒன்றுமுறை செய்யுங்கள் இதிலையும் அவர்கள் சரியாக ஆகவில்லை என்று சொன்னார் சொந்தத்தை எப்படி அனுசரித்து நடக்கும் நான் சொல்றேன் எடுத்த உடனே திட்டமோ அடிக்கவும் சொல்லலை எடுத்த உடனே உபதேசம் இந்த உபதேசத்துல பெண்கள் கட்டுக்கடங்கவில்லை என்று சொன்னால் படுக்கையிலே அவர்களை வெறுத்து விடுங்கள் எல்லாரும் விளங்கும் சின்ன பையன் தெரியாது படுக்கையில இருக்கிறது பாயத்துக்கு அந்த பக்கம் போயிருக்காங்க அவன் ஆனா இது அர்த்தம் இல்ல அதுக்கு ஏன்னா அதான் சொன்ன விஷயம் விளங்கணும் இல்லையா படுக்கையே வெறுக்கிறது என்று சொன்னால் என்ன அங்க படுக்கை என்ற வார்த்தையை சூழ்நாய் செல்லாக உபயோகித்திருக்கிறார் ஒரு காவல் மனைவி கெட்ட நடத்தை உள்ள மனைவி அவர் ஏதோ தவறாக நடந்து விட்டார் இந்த கணவன் படுக்க வேண்டிய இடத்தை அந்நிய ஆண் ஒருவன் வந்து படுத்து விட்டான் அதன் மூலமாக அவளுக்கு குழந்தை கழித்து விட்டது குழந்தை பிறந்து விட்டது இவன் படுக்க வேண்டிய படுக்கையில அந்நிய ஆண் படுத்து விட்டான் அவருக்கு குழந்தை பிறந்து விட்டது இப்ப அந்த அந்நிய ஆண் சொல்லுகிறான் நான் அந்த பெண்ணுடனே உறவு கொண்டேன் அதில் தான் அந்த குழந்தை எனவே அந்த குழந்தை எனக்கு சேர வேண்டும் என்று அவன் நான் பாதிட முடியும் அவன் விபச்சாரம் செய்தவன் அவன் விபச்சாரி விபச்சாரிக்கு குழந்தை கிடைக்காது இங்க அந்த குழந்தை யாருக்கு ரசூலுல்லா சொன்னார்கள் அல் வலதுலில் சிராஜ் வலில் ஆகிரியால் அஜர் குழந்தை படுக்கைக்குரியவனுக்கு சொந்தம் படுக்கைக்குரியவன் யார் அதிலே படுக்காமோ அவனுக்கு குழந்தை சொந்தம் அது யாருக்கு பிறந்தது அதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம் படுக்கை யாருக்கு சொந்தம் அவனுக்கு குழந்தை சொந்தம் அதனால அந்த குழந்தை அந்த உண்மையிலே அந்த மூணாவது ஆளுக்கு கருத்திருந்தாலும் கூட இவனுக்குத்தான் படுக்கை சொந்தம் ஆகினாலும் அது பல இருக்கிறார் குழந்தை படுக்கைக்குரியவனுக்கு சரி அவன் வேட்கான செய்தான் அவருக்கு என்ன நான் படுத்தாதனால குழந்தை பிறந்து சொன்னா குழந்தை கிடைக்காது உனக்கு கல்லால் அடித்து சாகுதல் கிடைக்கும் பதில் ஆசிரியால் அஜர் விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லடி கிடைக்கும் படுக்கை அந்த வார்த்தை யாருக்குரிய ஒப்பிட்டிருக்கிறது கணவருக்கு கணவருடைய காரியத்துக்கு இதே போல நான் சொல்லுகிறேன் அந்த பெண்களை படுக்கையில் நிறுத்தி விடுங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் எப்படி பாத்திமா முப்பத்தி மூணு தடவை சுபாரம் தான் முப்பத்தி மூணு தடவை அலமது இல்லா முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் ஓதி நான் என்ன செய்ய மாட்டேன் கையை அந்த பக்கம் இந்த பக்கம் ஆக்க மாட்டேன் நான் சொல்ற விஷயம் படுக்கையில வெறுக்கிறவன் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் படுத்த உண்மையிலேயே உங்களை மாதிரி நடிக்கவும் மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு பூரா உடம்பு தடி தடவிக்கிட்டு தன்னை மூடி படுத்து தூக்கிறனா பதிலுக்கு தான் எதிரி இது அடுத்த வசூல் உண்மை படுக்கையில் வெறுத்து விடுங்க சோதர்களே இதெல்லாம் சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை சாதாரண பயான் செய்யுங்கன்னு சொன்னா வேற விஷயம் தான் சொல்லுவோம் இது ஒரு தலைப்பு கொடுத்து பயான் செய்ய சொல்லி இருக்கிறார் அதனால மனைவி என்ற சொந்தத்தை பராமரிப்பது எப்படி இப்படி படுக்கையில் வெறுத்து விடுங்கள் சரி வெறுத்து பார்த்தோம் ஒன்பது மணிக்கு வெறுத்தோம் பத்து மணிக்கு அவர் திரும்பி சரியா வர்றாள் அது ஆகாதுங்க ஒன்பது நாள் ஆகும் ஒன்பது நாள் கிட்டத்தட்ட ஒன்பது நாள் பத்து நாள் ஆகும் அப்படி நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படி எல்லாம் வெறுத்து மறுபடியும் அவளை அணுகவில்லை என்று ஆனால் அந்த பெண் இப்ப யோசிப்பால் என்னுடைய கணவன் இவ்வளவு வெறுப்பாக இருக்கிறாரே ஆகையினால் நான் என்னுடைய குணங்களை ஒதுக்கிவிட்டு கணவருடைய சொற்படி கேட்க வேண்டும் என்று மூணாவது நாளோ நாலாவது நாளோ அஞ்சாவது நாளோ ஏழாவது நாளோ அவர் அவர்களுடைய சுபாவத்தை பொறுத்து திரும்பி வருவார்கள் திருப்பி வருவார்கள் அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு இடம் இருக்கு சில பேர் இதுக்கும் அடங்கல இப்ப அவர்களை அறிவிங்கள் எப்படியோ முதல்ல உபதேசம் பிறகு வெறுத்தல் படுக்கையில பிறகு மூணாவது பெண்களை ஆனால் அடிக்கிற முறையும் சொன்னார்கள் யுத்தத்திலே அடிக்கக்கூடாது படுகிற மாதிரி அடிக்கக்கூடாது இதெல்லாம் சொல்லிட்டு அநேகமாக ஹதீஸ் தான் என்று நினைக்கிறேன் அல்லது பெரியவர்கள் சொன்னதாக இருக்கும் சாபாக்கள் யாராவது சொன்னதாக இருக்கும் லை எதிரிபல் யாரு நல்லவர்கள் அழித்ததில்லை அடிங்கள் கூட இருக்கு ஆனால் அடிக்கிற அளவுக்கு அந்த மனைவியை கொண்டு போகவே கூடாது ஆரம்பத்திலிருந்தே மனைவியை பக்குவமாக கொண்டு வரணும் அதே யாருக்கு கல்யாணம் முடியலையோ அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் கல்யாணம் முடிஞ்ச முதல் நாளிலிருந்தே மனைவியை பக்குவமாக கொண்டு வரணும் ஒரே அடியா பிரியத்தை அள்ளி குத்திடவும் கூடாது ஒரே அடியா சட்டம் போடவும் கூடாது ரெண்டுக்கு மத்தியில நடுத்தரமாக நடந்து இதுக்குதான் நமக்கு அதிகத்தில் வந்திருக்கு முதல் கல்யாணமான உடனே முதலிரவில அந்த பெண்ணுடைய வெற்றியை பிடித்து என்னுடைய நெற்றிமுடியை பிடித்து அல்லாஹ் உண்மை இன்னானத்து இன்னி அச்சாலுக்கு கைரஹா இன்னானத்து கேட்கிறது அறிந்திருக்கு அல்லாஹ் உண்மை இன்னி அச்சாலுக்கு கைரஹா وخير ما فيها وخير ما جبلت عليها ونعوذ بك من شرها وشر ما فيها وشر ما جبلت عليها ஹதீஸ் யா அல்லாஹ் முதல் சந்திப்பிலே அந்த பெண்ணுடைய நெற்றிமுடியை பிடித்து நெற்றிமுடியை பிடிக்கிறது அர்த்தம் என்ன பூரா உடலையும் பிடித்ததாக இருக்கும் நெற்றிமுடியை பிடிக்கிறது அதான் இருக்கும் பூரா உடனே கிராமத்துல மனிதர்களுடைய நாசியத்தாக புராணம் கேட்டேன் அவருடைய நாசியத்தை பிடித்திருப்போம் எல்லாருக்கும் பூரா உடலை பிடித்திருக்கும் அவருடைய நெற்றுமணியை பிடிக்கிறதுக்கு அர்த்தம் இதுதான் அவருடைய பூரா உடலையும் கையில பிடிச்சிட்டோம் பிடிச்சது என்ன சொல்றோம் அண்ணா உண்மையா அண்ணா இன்மையாச்சாரத்தை பயிராகா நான் இந்த பெண்ணிலே இருக்கிற கயிறை நன்றி கேட்கிறேன் இன்மையாச்சாரத்தை அவளின் அவளுக்கு நல்லது இருக்கிறதோ அதை கேட்கிறேன் அவள் படைக்கப்பட்டதிலே என்ன கையில் இருக்கிறதோ அதை நான் கேட்கிறேன் அவளுடைய கருதியிற்கு பாதுகாப்பு தேடுகிறேன் அவளுக்குள்ளே இருக்கிற கருதி வமின் சர்விமா ஜிதிர தலையா அவளுடைய படைப்பிலே இருக்கிற கருதி யாருக்கு கல்யாணம் அவங்க செய்யலாம் தரலாம் பதினேழு செய்துட்டு பிறகு அந்த மனைவி இடத்துல சொல்றமா போய் ஒதுக்கீடு விட்டு வந்து ரெண்டு ரக்கா சலாத்து ஹாஜித்து நானும் ரெண்டு ரக்கா கொடுக்கிறேன் சலாத்து ஹாஜி சொல்லி ரெண்டு பேரும் துவா செய்வோம் என்ன துவா செய்வோம் யாருன்னா எங்களுடைய வாழ்க்கை உனக்கு பொருத்தமானதாகவும் உலகத்திலே சந்தோஷமானதாகவும் குரியாவுடைய எல்லா நியமத்துக்கும் ஆதரத்துடைய எல்லா நியமத்துக்கும் காலிகான குழந்தைகள் பிறக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய வாழ்க்கையை ஆட்சி தாயாக பிறகு கணவன் மனைவி பேசுறதுக்கு அதிகம் இதுவே கல்யாணமானாலும் செய்யலாம் கல்யாணமானவங்களும் எப்படி தொழில் கலா விட்டு போயிட்டா கலா சொல்கிறோம் அது மாதிரி பூஜிச்சுக்கலாம் தப்பு விட்டு போச்சேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லையே உலகம் விட்டுதான் கலா நோம்பு விட்டுதான் கவா அது மாதிரி விட்டு போச்சு அன்னைக்கு செய்ய வேண்டியது இதுக்கு எங்க ஆதாரம்னு கேட்காதீங்க சில விஷயங்கள் ஆதாரம் இல்லாம செய்யும் ஆக கணவன் மனைவியுடைய விவகாரத்தை அல்லாஹுத்தால இவ்வளவு விரிவாக சொல்லிவிட்டு பயன்கிட்டும் சிகாப்பதை நிகிமா பிறகும் இரண்டு பேருக்கு இடையிலே முறிவு ஏற்படும் என்று பயந்தால் இவ்வளவு செஞ்சு பார்த்தோம் அப்போ அந்த பெண்ணுக்கு நமக்கு ஒத்து வரல இதெல்லாம் வருங்கிறதா தான் சொல்லியிருக்கிறான் நம்மகிட்ட ஒருத்தர் இருந்தால் இருக்கிறார் அவருக்கு அந்த அவர் எப்போ சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு அவர் சாப்பிட ஆரம்பிச்சு பாதியில் தான் சொல்லுவார் பிஸ்மில்லா அப்பலகா வாக்குறாங்க என்ன ஆகியார் இப்ப சொல்றீங்க முதல்ல பிஸ்மில்லா சொல்லலையா நம்ம மறந்துருவோம் தான் இப்படி ஒரு துவா சொல்லி வச்சிருக்காங்க மத்தனுக்கெல்லாம் அப்படி துவா சொல்லல இதுக்கு மட்டும் பிஸ்மில்லா அப்பலகா வாக்குறாங்க சாப்பாட்டை பார்த்து பிஸ்மில்லா மறந்துருவோம் பாதி சாப்பிட்ட பிறகு ஆஹா பிஸ்மில்லா சொல்லலே யாவும் இப்ப என்ன செய்யறது கவலைப்பட வேண்டியதில்லை குறைஞ்சது சொல்லுங்க பிஸ்மில்லாஹே அப்பலகா ஏன்னா நம்ம எதை பயக்கிறோமோ எது நடக்கும் என்று அண்ணா பயப்படுகிறானோ அந்த விஷயத்திலே தான் அண்ணா முத்தாலா இது அதற்குரிய வழிகளும் சொல்லுகிறான் அப்போ உபதேசத்தில் அடங்காத சிந்தனைகளும் படுக்கையில் வெறுப்பில் அடங்காத சிந்தனைகளும் அதிலின் மூலமாக அடங்காத சிந்தனைகள் கூட இருந்து பிறகு உங்களுக்கு இடையிலே பயணிக்காக பயணிக்குமா உங்களுக்கு இடையிலே முடிவு ஏற்படும் என்று நீங்கள் பயந்தால் நீங்கள் இஸ்ராகை விரும்பினால் பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் அதான் அவர் பஞ்சாயத்து சொல்றேன் இங்கேயும் பெரிய பஞ்சாயத்து அமைக்கப்பட்டிருக்குது இது போல ஒரு பஞ்சாயத்து வைங்க அது பெண்ணுடைய குடும்பத்திலிருந்து ஒருத்தர் வரணும் பெண்ணுக்கு சார்பா சாதமா அவருடைய குடும்பத்தில் ஒருத்தர் வரணும் ஆனா எப்ப இலக்கம் ஏற்படும் எப்ப சூழல் ஏற்படும் என்று சொன்னால் இருவரும் இணக்கத்தை விரும்பினால் நூற்றுக்கு அல்லா வேணும் அல்லா தருவான் நாம இலக்கத்தை விரும்பணும் அல்லா தோசியும் இது கணவன் மனைவி விஷயத்தை இன்னொரு எத்தானுடைய நடங்கள் பபி குருபா சொந்தக்காரர்களுடன் நீங்கள் அன்புடனே பழிவுடனே நேசத்துடனே எத்தானுடனே நடந்து கொள்ளுங்கள் பிதிரு குருபா வல்யசாமா வல்வசாக்கி எத்தீன்கள் மிஸ்டீன்கள் இவர்களுடனே சுமூகமாக நடங்கள் இது எல்லாருக்கும் தெரியும் வேற இடத்துல இருக்கு இதுக்கு அடுத்த நாள் சொல்றோம் பல் ஜாரி பல் ஜாரி சுனுபி பஸ் ஹதீபின் கம்பி இதுக்கு அடுத்து சொல்லி நான் பல் ஜாரி வில் குருபா பக்கத்து வீட்டில் இருக்கிற சொந்தக்காரர் பல் ஜாரி வில் குருபா சொந்தக்காரரை பத்தி ஏராளமா வந்திருக்கு குரான் தெரியும் இங்க அண்ணாசோட சொந்த எது தெரியுமா சொந்தக்காரருமாக இருக்கிறார் பக்கத்து வீட்டில் இருக்கிறார் இப்ப அவருக்கு டபுள் டபுள் மரியாதை நீங்க செய்யணும் ஏன் தெரியுமா ஒன்று சொந்தக்காரர் என்ற காரணத்தினாலே இன்னொன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் காரணத்தினாலே ஆனா நான் சொல்ற அனுபவத்தை நீங்க பார்க்கலாம் பக்கத்து வீட்டுல சொந்தக்காரர் இருந்தா ஏழு ஏழு கண்டவர் ஒரு நாள் அவர்களே இதுவெல்லாம் விவாதனை சேர்ந்தது அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய அதற்கு சொன்னது போல ஒன்று இருக்கிறது அல்லாஹருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இன்னொன்று இருக்கிறது அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதிகாரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே சொந்தங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் எவ்வளவு அத்தியாவசியமோ அதே போல பந்தங்களை பராமரிப்பதும் பாதுகாப்பதும் அதனால்தான் தலைப்பு சொந்த பந்தங்களை பற்றி செம்பல் நபி என்று இருக்கிறது பந்தங்கள் என்று சொன்னால் நம்ம தெருவில் போறோம் கலவீதியில போறோம் வாகனத்தில் போறோம் வாகனத்தில் போகும்போது எதிரில் வர்ற வாகனத்துக்காரருக்கு வழி கொடுத்து போகணும் நியாயம் அது இல்லாம நம்ம நம்ம ஒரு வாகனத்துல போறோம் நாம கார்ல போகும்போது சைக்கிள் காரணம் போறான் திட்டுறது நடக்கிறவங்க போறாங்க இங்க நடக்கிற ஆளுகளே இப்படித்தான் ஓடு பாக்குறது இல்லை சைக்கிள்ல போறவங்க இப்படித்தான் லாரி காரணம் இப்படித்தான் பஸ் காரணம் இப்படித்தான் நம்ம காரணம் போறதுனால நாம நடந்து போகும்போது பஸ் காரணம் எல்லாம் கார் காரணம் நாம என்ன செய்யறோமோ அதை விட்டுட்டு பார்க்க அத்தனையும் பெற்றோம் எனவே சைக்கிள்ல போறோம் சுத்தம் கூட பாக்குறது இல்லை கார்ல போற நாம சைக்கிள்ல போறோம் அப்ப சொல்லுவோம் கார்ல போற கார்ல போறோம் அப்படி இருக்கிறான் நாம் மற்றவர்களுக்கு வழிகொடுத்து நடப்பது என்பது நான் சொல்லவில்லை சோதர்களே பத்தாவது ஜவுன் என்ற அந்த ஆயத்துடைய பகுதியிலிருந்து அது உறுதிப்படுகிறது யாருடனே எல்லாம் நம்முடைய சம்பந்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தே தீர வேண்டும் எனவே சொந்த பந்தங்களை பற்றி எம்எல் நபி அவர்கள் பெரும் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதுதான் பாவத்துக்கு பரிகாரம் அதுதான் சொர்க்கத்துக்கு வழி அதுதான் அல்லாஹுடைய சொர்க்கத்துக்கு வழி என்று சொன்னார்கள் எனவே இன்று சிறப்பு நிகழ்ச்சியிலே நாம் நம்முடைய சொந்த பந்தங்களை நம்முடைய உத்தார் உறவினர்களை நம்முடைய நேசர்களை அன்புடனே பெரிவுடனே அவர்கள் வெற்றி நடந்தாலும் நாம் ஒட்டி நடப்போம் என்று உறுதியுறுத்திக் கொள்வாமாக அல்லாஹ் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு தருகிறீர்கள் பாகர் தாவான உசைரியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நிறுவனம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்ராஜ் பழனி பாபாவின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமரசு ஆஜி நாகூர் ஈயம் ஹனீபாவின் புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகளாக வாங்கவும் அறுபது ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தலைச்சிறந்த ஸ்தாபனம் தான் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு போன் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து seven zero two three eight five